மட்டக்களப்பு மாவட்டத்தின் வவுனதிவு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட விவசாய கிராமமே காந்திநகராகும் இந்த கிராமத்தினை சுற்றி இருநூறுவில் பாவக்குடிச்சேனை பரந்தன்கட்டு கண்ணகி நகர் ஆகிய கிராமங்களும் காணப்படுகின்றன இந்த கிராமங்களில் காட்டியானைகளின் தொல்லைகள் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விடயம் குறித்து கண்டறிகிறார் எமது கிழக்கு செய்தியாளர் முகமது ஜலீஸ் வவுணதீவு பிரதேச செயலாளர் பிரிவில் வசிக்கின்ற மக்கள் கடந்த காலங்களில் யுத்தம் காரணமாக பல தடவைகள் இடம்பெயர்ந்து சென்று மீள ஆவர் இவ்வாறு இடம்பெயர்ந்து சென்ற போது காட்டு யானைகள் ஊருக்குள் வந்து பழக்கப்பட்டு விட்டதால் வீடுகளை அமைத்துக் கொண்டு நிம்மதியாக வாழ முடியாதுள்ளதாக தெரிவிக்கும் வள்ளியம்மா மற்றும் ராஜேந்திரன் நிம்மதி எனக்கு ஆக்களை ஜாவ அப்படி கஷ்டம் யானை கடன் நெருக்கடியா சாரி வீடு வீடா தள்ளுது பெரிய நெல்லு கிணறு கொண்டு வைக்கிறான் அதில் கடன் பிரச்சனையாக இருக்கிறாங்க கூட கஷ்டமா தான் இருக்கு தமது சொந்த ஊரில் மீண்டும் குடியேறிய நாலு பிள்ளைகளின் தாயான கிஷோனா லட்சுமியின் வீட்டினையும் யானை விட்டு வைக்கவில்லை வீடெல்லாம் உடச்சிட்டு இந்த உடஞ்ச வீட்டில் நாங்கள் கிடக்க உங்களை கண்ணால் கொஞ்சம் பார்த்துட்டு போங்களை நாங்கள் இருக்கிற நிலைமை முட்டு கொடுத்து வச்சிருக்கேன் வீட்டுக்கு அது இப்பயும் பயந்து பயந்து ஐரவையில் நாங்கள் படுக்கிறோம் நாங்கள் தீரா வழியால் மூட்டிட்டு படுக்கிறாங்க இவ்வாறு கிராமத்துக்குள் வந்து செல்கின்ற யானைகளிடமிருந்து எவ்வாறு தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியுள்ளது என தெரிவிக்கும் வயோதிப்ப பெண்மணி சந்தனம்மா நாங்க என்ன செய்யறோம் நாலஞ்சு பேர் சேர்ந்து கத்துற கூத்தாடுற ஒன்றுக்கு எல்லாரும் வெளியில சுட்டு வருது எங்களுக்கு தெரிஞ்சு வரும் நாங்க கத்து போய் புரிய வந்த மாட்டல ஒரு மூடு வாசல் நில மாட்டேன் இருக்கும் வீட்டெல்லாம் உடச்சு விட்டு அப்படிதான் இப்போ ஒரு கிழமைக்குள்ள அப்படி நடந்து நன்றி இங்கு யானைகளின் தொல்லை இரவில் மாத்திரமல்ல பகலிலும் இடம்பெறுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த கிராமத்தில் தண்ணீர் பற்றாக்குறையினால் இங்குள்ளவர்கள் குளிப்பதற்கு ஆற்றுக்கு செல்ல வேண்டியுள்ளதாகவும் இவ்வாறு பகலில் குளிக்க செல்லும் போது எதிர்நோக்கும் யானை தொல்லை பற்றி குறிப்பிடும் ஜெயந்தி அதிகமா இருக்கு அண்மையில் எந்த முடிவும் எவரும் இந்த விடயம் குறித்து வவுனதீவு பிரதேச செயலாளர் கே விமலநாதனை தொடர்பு கொண்டு கேட்ட போது இது வந்து முழுக்க முழுக்க வனஜீவ பாதுகாப்பு திணைக்களத்தோட சார்ந்த பிரச்சனை பல தடவைகள் நாங்கள் எங்கட மாவட்ட கூட்டத்திலையும் தெரிவு எடுக்கப்பட்டது மூணு டிவிஷனையும் ஒருங்கிணைத்த மாதிரி தான் அவங்க வழியை வழியக்கால் முடிக்கிறாங்க தனியாக பட்டிக்குழு வவுனதீவு எடுக்காம மூளையும் இனங்கண்டு ஏதாவது வருது இனங்கண்டு வந்திருக்கின்றப்ப அந்த உழைப்புல வெளியே மறைச்சி அந்த உள்ளூருக்கு விலங்கு கிடைக்கும் ஆறு வந்து உள்ளூர் விளக்கப்பட்டிருந்தா அதை வெளியே கிடைச்சா திருப்பி பழைய வழியா விளக்கப்பட்டால திருப்பி திருப்பி உள்ளூருக்கு திருப்பி அப்படி போய் திருப்பி அங்கே உடைஞ்சிருந்தா அதையும் மறைச்சு அதுக்கு அந்த விதத்தை இறங்காண்ட நடவடிக்கை எடுக்கிறாங்க சொல்லியிருந்தாங்க